والسلام على عباد الذين اصطفى اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاين تذهبون ان هو الا ذكر للعالمين صدق الله مولانا العظيم அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே இந்த உலகத்திலே இன்று மட்டுமல்ல அன்றிருந்தவர்களும் சரி இன்றிருக்கிறவர்களும் சரி இனி இருக்கப் போகிறவர்களும் சரி எல்லோருமே விரும்புவது நானும் என்னை சார்ந்தவர்களும் சுகமாக இருக்க வேண்டும் யார் எங்கே இருந்தாலும் சரி என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி இரவிலே பாடுபடுகிறார்கள் பகலிலே பாடுபடுகிறார்கள் இரவு பகலாக பாடுபடுகிறார் அரும்பாடுபடுகிறார் படாத பாடுபடுகிறார் ஒன்னனுக்கு படுற பாடு இன்னொன்னுக்கு படாத பாடு இவ்வளவு பாடுபட்ட பிறகும் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் நீங்கள் எங்கே செல்ல விரும்புகிறீர்கள் கேட்போம் இல்ல என்கிட்டவே கேட்போம் எங்க போகணும் உங்களுக்கு இவ்வளவு வேலை செய்கிறீர்களே இரவு பகலாக பசி தாக்கம் பார்க்காமல் தூக்கம் விழிப்பு பார்க்காமல் இன்னும் தொழுகை தவறி போகிறது என்று கூட பார்க்காமல் நோன்பிலே குறைவேற்று ஏற்பட்டு விடுமோ என்று கூட பார்க்காமல் நோன்பிலே குறைவேற்படுகிறதே என்று கூட பார்க்காமல் இன்னும் குடும்பத்தினுடைய சுகம் போகிறது என்று கூட பார்க்காமல் குடும்பத்தினுடைய சுகம் எதற்காக திருமணம் செய்தாரோ அந்த சுகம் போகிறது என்று கூட பார்க்காமல் பாடுபடுகிறீர்கள் எதற்காக பாடுபடுகிறீர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு நான் கேட்கவில்லை எல்லா கேட்பதையும் நான் கேட்கிறேன் நான் எது பேசுகிறேனோ அது அல்லாஹ் பேசுவதைத்தான் பேசுகிறேன் அல்லா சொல்லுவதைத்தான் சொல்லுகிறேன் ஆகையினால சில சமயத்துல யாராவது செய்யற தவிர நான் சொல்லலாமா இருக்கலாம் ஆஹ் என்ன சொன்னாலும் நினைக்க முடியாது அல்லாஹ் சொன்னான் அவ்வளவுதான் அது நம்ம தவறு செய்யறோம்னா திருத்திக்கிறோம் அவ்வளவுதான் சில சமயங்கள் எல்லாம் அத்தர கடுமையாகவும் சொல்றான் சில சமயம் நடு நளினமாகவும் சொல்றான் இன்ன அதாபி ஹோல் அதாபு என்னுடைய அதாப் மகா கடினமானது அப்படி அல்லாஹ் சொல்றான் இன்னி அனல் கஃபூர் ரஹீம் நான் கஃபூரே ரஹீம் என்றும் அல்லாஹ் நான் தான் மன்னிக்கிறவன் நான் இரக்கமுள்ளவன் நான் கருணியுள்ளவன் நான் அன்புள்ளவன் நான் பாசமுள்ளவன் நான் நேசமுள்ளவன் நான் ஈ உள்ளவன் என்றும் சொல்லுகிறான் அதே நேரத்தில் இன்னாதாபி ஹுவல் அதை விட கடுமையான அதாவது யாராலும் செய்ய முடியாது அதை விட கடுமையான வேதனை யாராலும் செய்ய முடியாது இதுவும் அல்ல சொல்றான் ஆகினால் சில சமயம் கடுமையான வார்த்தையும் இருக்கலாம் சில சமயம் நளினமான வார்த்தையும் இருக்கலாம் ரெண்டுமே அல்லாவுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் சொல்ல சொன்னதை நான் சொல்கிறேன் தவிர எனக்கு தெரியாது என்ன தெரியாது தானம் கெல்லமி தானம் இன்னைக்கு வரைக்கும் வயசு ஐம்பத்தாறு ஆகுது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு ஒண்ணும் புரியலங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு இப்பதான் புரியுது இதுவரைக்கும் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அது தெரியும் இது தெரியும் இப்படி தெரியும் அப்படி தெரியும் இப்ப தானம் கெல்லமி தானம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது புரிஞ்சிருச்சு ஏதாவது தெரியுமானால் அது அல்லாஹுத்தாலா கொடுத்தது நான் என்று சொல்லுகிறேனே அது கூட அல்லாஹ் சொல்லுகிறான் நான் இங்கே இருக்கிறேன் நான் ஒன்று தனியாக இல்லை அல்லாஹ் இருக்க வைத்தால் நான் இருக்கிறேன் அல்லாஹ் இறக்க வைத்தால் நான் இறக்கிறேன் அல்லாஹ் இருக்க வைத்தால் நான் இருக்கிறேன் அல்லாஹ் இறக்க வைத்தால் நான் இறக்கிறேன் நான் என்று ஒன்று தனியாக எங்கே இருக்கிறேன் அல்லாஹ் இருக்க வைத்தால் இருக்கிறேன் எனவே சகோதரர்களை எங்கே போக விரும்புகிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான் இன்னும் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் நாம் என்ன விரும்புகிறோமோ முதலே சொன்னேன் சுகமாக இருக்க விரும்புகிறோம் சுருக்கமாக சொன்னால் சுகமாக இருக்க விரும்புகிறோம் அல்லாவும் நம்மை சுகமாக வைக்கத்தான் விரும்புகிறான் நாம் இன்பமாக இருக்க விரும்புகிறோம் அல்ல இன்பமாக வைக்க விரும்புகிறான் நாம் மனைவி மக்களோடு சுகமாக வாழ விரும்புகிறோம் அல்ல சுகமாக வாழ வைக்க விரும்புகிறான் நாம் அழகாக இருக்க விரும்புகிறோம் அல்ல அழகாக வைத்திருக்கிறார் நாம் என்னவெல்லாமாக இருக்க விரும்பினோமோ அதுவாகவெல்லாம் அல்ல வைத்திருக்கிறான் ஆனாலும் நமக்கு அப்படி வைத்திருப்பதாக தெரியவில்லை நாம் என்ன விரும்புகிறோமோ அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருந்தால் நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருந்தால் வேற ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை காதுக்குள்ள கேட்கிற சக்தி இருக்கு கேட்கிற சக்தி எங்க இருக்கு டாக்டர் கேளுங்க வெளியே கிளியே இருக்குன்னு சொன்னா காட்டுன்னு சொல்லி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டா காட்டுன்னு சொல்ல மாட்டோம் எங்கெங்க இருக்கு உள்ள இருக்கு குச்சி கூட உள்ள விட்டுறாத உள்ள ஒரு ஜவ் இருக்கலாம் யாருக்கு அதுக்குள்ள டாக்டருக்கு அதுக்குள்ள மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஜவ் இருக்கலாம் அது இவ்வளவு லேசான لهم قلوب لا يفقهون بها ولهم லஹும் لا يسمعون بها ولهم வ لا يبصرون بها அவர்களுக்கு கண் இருக்கிறதா பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு காது இருக்கிறதா கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு நாள் இருக்கிறதா பேச மாட்டார்கள் அர்த்தம் இருக்கு அவர்களுக்கு கல்வி இருக்கிறதா ஆனால் சிந்திக்க மாட்டார்கள் யாரு யாரெல்லாம் அவருடைய பேச்சு கேட்க நடக்கலையோ அவர்கள் மேலும் அதோட கேட்க மாட்டாங்க செவிட மாட்டாங்க அவங்க குருடு செவிடுன்னு மட்டும் சொல்லி நிறுத்தல உலாய்க்கு கல்லாம் அவர்கள் மிருகங்களைப் போல ஆட்டை போல மாட்டை போல எருமையை போல குதிரையை போல இன்னும் சேர்த்துங்க நான் சொல்லக்கூடாது இதுவரையும் சொல்லலாம் இன்னும் நான் சொல்றதால பூச்சியை போல பாச்சான போல பள்ளிய போல பாம்பை போல தேலை போல அப்படின்னு சொன்னா கூட அழகா இல்லைன்னு நல்லா சொன்னா உலாய்க்க கல்லனாம்ங்கிற சரியில்லை மிருகத்தை போலன்னு சொன்னா சரியில்லை பல்கும் அவர் அதை விட கேடு கெட்டவர்கள் மோசமானவர்கள் ஏனென்றால் ஆடு மாடு தவறாக நடக்கிறது என்று சொல்லுவதற்கே இல்லை ஆடு மாடு தப்பா நடக்குதுன்னு சொல்ல முடியாது எந்த ஆட்டையும் எந்த ஆசையும் இது ஹராமான வேலை செய்யுதுன்னு சொன்னதில்லை இன்னைக்கு சொல்லுங்களா யாராவது இந்த ஆள் இந்த வேலை செஞ்சது ஹராமு அடுத்தவன் வயலுக்குள்ள போய் ஒரு மாடு மேய்ஞ்சிருச்சு அடுத்த வயல்ல போய் மாடு மேஞ்சிருச்சு மாடு ஹராம செஞ்சிருச்சுங்களா ஹராமான சாப்பாடு சாப்பிட்டுருச்சுங்களா ஏன்னா அடுத்த வயலுக்குள்ள சாப்பிட்டா ஹராம் இல்லையா அது இவன் தான் பாதுகாக்கணும் இவன் ஹராம் செஞ்சா யார் மாட்டுக்காரன் இவனை தான் அடிக்கணும் மாட்டை ஒண்ணும் செய்ய முடியாது மாட்டை புடிச்சு கொண்டே பட்டியல அடிச்சு வச்சிருவாங்க எதுக்காக மாட்டுக்காரன் தேடி வரட்டும் மாட்டுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு இல்லை மாட்டுக்காரன் தேடி வளர்க்குங்கிறதுக்காக மாட்டை கொண்டு அடைச்சு வைப்பாங்க தவிர மாடு வேலை குத்தம் இல்லை மாடு ஜிரா செஞ்சிருச்சு யார் சொல்லுவாங்களா பாருங்க இந்த ஆடு போகும்போது ஜிரா செஞ்சுக்கிட்டே போதுன்னு சொன்னாங்களா யாராவது அதே ஜிராங்கிறது ஜிவாங்கிறது இன்சாரத்து தான் இருக்குது மிருகத்துக்கு கிடையாது அதான் ஹராம் அல்லா வைக்கல அதை உணரக்கூடிய சக்தி அல்லா வைக்கல அந்த தேவையை அல்லா வைக்கல அதுக்கு எழுச்சி வராது வைத்தியசாலை கிடையாது தேவையும் கிடையாது அது அதுக்கு தெரியும் என்ன சீக்கு வந்தா என்ன வைத்தியம் செய்யணும் சீக்கு வரும் சாதம் செய்யும் கிழக்கு வரும் கிழட்டு பருவம் வரும் நடக்க முடியாம போகும் திரி திங்காம போகும் எல்லாம் போகும் அப்படி போற காலத்திலே காட்டில் ஆராய்ச்சி செய்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒரு மிருகம் சாகுவதாக இருந்தால் சாக போறதுன்னு அதுக்கு தெரியும் ஆகையினால போய் முதல்லயே ஒரு குழி தோண்டி அது உள்ள படுத்து செத்துரும் அவர் குழி தானே மூடிடும் ஒன்னாக எந்த காட்டுல போனால் வீரப்பம் கூட சுத்தனா கூட எந்த மிருகம் செத்துதான் ரோட்ல காட்டுல பார்க்க முடியாது ரோட்ல காட்டுல கிடக்காது அது சாகிறதா எங்கேயாவது ஒரு மூலையில போய் சாகும் நம்ம தான் இடம் தெரியாம ரோட்ல விழுந்து சாகிறது பஸ் ஸ்டாண்ட்ல சாகிறது என்னங்க ஆஸ்பத்திரியில மௌத்தாகிறது அங்க மௌத்தா அதை தூக்கிட்டு அலையிறது கொண்டு வர்றாங்களா மையத்தை ஆமாங்க மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு இருக்கிறாங்க எப்போ வருவாங்க தெரியாது உலாய்க்க கண்ணாம்பருக்கும் அவள் நான் சொல்லவில்லை சகோதரர்களே அது மிருகத்தை விட மோசமானவர்கள் என்று அதனால் அல்ல சுகமா வைக்க விரும்புறான் அல்ல நம்மளை கஷ்டப்படுத்தணும்னா நம்மளை குருடர்களா படிச்சிருக்கலாம் ஒரு காது கேட்காம இருந்தா கூட போதும் ஒரு காது கேட்டு ஒரு காது கேட்கல அப்ப கூட இவர் பேசுறாரு வச்சுங்க இவர் பேசுறாரு எனக்கு இந்த காது கேட்கல லெப்ட் கேட்கல இவர் பேசுறாரு இப்ப இந்த காது கேட்குது இப்ப நான் என்ன செய்யணும் என்ன சொல்றீங்க அதான் காதை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கேட்கணும் காது கொடுத்து கேட்கறது ஒரு காது கேட்காட்டா கூட போதும் அலமதுல்லா சொல்லி இருக்கிறோமா சோதர்களே எப்போ நினைச்சு அல்லாஹத்தால ரெண்டு கண்ணு கொடுத்தானே எவ்வளவு சந்தோஷம் எப்போது சந்தோஷப்பட்டிருக்கிறோமோ லாலக்கும் தஷ்குரு நீங்க சந்தோஷப்படணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் நல்லா சொல்றேன் அலம் நஜாலஹு ஐனை வலிசானம் வஷபத்தை வஹதை நாஹுன் நஜிதை மனிதர்கள் முதுகை இங்க வச்சு கல்ல அங்க வச்சிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இது மட்டும் இல்ல சோதரர்களை நான் சொல்றதால சாப்பிடுற வாய் தொண்டை உள்ள இருக்கிற இறப்பை நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் கேள்விப்பட்டது உள்ள இருக்குது இருக்கா இல்லையே தெரியாது அப்புறம் குடல் சிறு குடல் பெருகுடல் அங்க எல்லாம் போயிட்டு கடைசியில பீஷா கடைசியில பீஷா அதுக்கு பிறகு பகானா பிறகு அந்த பீஷா பகானா வெளியாகிறதுக்கு வழி இந்த வழி வைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் வச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருந்தா முதுகில் இருந்திருந்தா கழுவுறது இப்படி இருக்கிறதாக உங்க மக பார்த்துச்சுன்னு வச்சுங்க உங்களையே உங்க வீட்டிலேயே இந்த ரூம்ல பார்த்துட்டு போச்சு மக அங்கேயும் அவரே எடுத்திருக்காரு அத்தான் தொழுதுகிட்டு இருந்தா போதும் செய்யறது இல்லை இந்த மல்லாக்காரங்க விடுவனான்னு சொல்லி அது எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் கேட்டாங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க சரி அதனால இது பீமுக்கு மாவடிச்சுக்குது இல்லைன்னா இன்னைக்கு யார் பயான் ஏன் ஏன் ஏன் செய்யறது இல்லை பொதுவா பயான் என்ன காரணம்னு சொன்னா பிரியாணி பிரியாணி பிரியாணி பிரியாணி பிரியாணி பிரியாணி பிரியாணி பேசுற பயிர் இருப்புங்களா ஒரு தடவை பிரியாணின்னு சொல்லுங்க ஒரு தடவை கூட சொல்ல வேண்டாம் முன்னால பிரியாணி கொண்டு வந்து வைங்க கையில இருங்க வாயில வைங்க சாப்பிடுங்க வயிறு ருசிக்கும் பிரியாணி பிரியாணி நூறு தடவை சொல்லுங்க ஆயிரம் தடவை சொல்லுங்க தொழுகை பத்தி ஆயிரம் தடவை சொல்லியாச்சு தொழுகை தொழுகுங்கிறது யாருக்கு தெரியாது பொய் சொல்லக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது ஏமாற்றக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது நுணுக்கமான மசாலாக்கள் தெரியாதுங்க பாக்கி உள்ள பெரிய பெரிய மசாலாக்கள் சாதாரண மசாலாக்கள் எல்லாருக்கும் தெரியத்தானே செய்யும் ஆனா செய்யறவங்க எத்தனை பேர் இதை செய்ய வைக்கிறதுக்கு வரி என்ன நான் சொல்ல வந்தா அதுல முசா அலிஸ்லாம் அப்படியே பிசா இல்லாம கேட்கணும் நீண்ட பிசாக்கள் பலி இஸ்ராயில் என்ன நடந்துச்சு மூசா அவங்க சொன்னாங்க இப்படின்னா தீங்கிற காட்டுல அவங்க அப்படியே வழி தவறி போய்கிட்டு இருக்கும் போது ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தும் மின சமா சூரா மாயிதாலே வருது அது சுரத்துக்கு சூரா மாயிதான் பேர் ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தும் மின சமா யா அல்லாஹ் எங்களுக்கு இப்படி சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்க முடியாது எங்களுக்கு இருந்து தட்டு இறங்கணும் என்ன இறங்கணும் வேளா வேலைக்கு சாப்பாடு வானத்திலிருந்து அப்படியே செஞ்ச சாப்பாடு என்னங்க ரெடி ரெடிமேட் செஞ்ச சாப்பாட்டுக்கு என்ன சொல்றது செஞ்ச துணிக்கு தான் ரெடிமேடு செஞ்ச சாப்பாட்டுக்கு சரி செஞ்ச சாப்பாடு அப்படியும் கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க அதான் அதான் சாப்பாடு இறக்கிறான் அல்லா ஒன்றும் முடியாதவன் இல்லை இங்க புல்லு அதுல நெல்லு பிறகு அந்த ஆடு அதுல கறி இந்த புல்ல புடுங்கி இதுல நெல் எடுத்து நெல்லுல அரிசி எடுத்து அதை கொஞ்சம் தண்ணியில போட்டு அதை வேக வச்சு ஆட்டை அறுத்து தோலை உரிச்சு குடலை எடுத்து அப்புறம் கறி எடுத்து அப்புறம் வேக வச்சு அப்புறம் சாப்பி அப்புறம் தான் சாப்பிடணுங்கிறது ஒரு அவசியம் இல்லை அப்படிதான் செய்ய வைக்கணும்னு அவசியம் இல்லை அல்லாவுக்கு என்ன செய்ய முடியும் அரிசி படைச்ச அல்லாவுக்கு சோறாவே படைக்க முடியும் அரிசி படைச்ச அல்லாவுக்கு சோறாவே படைக்க முடியும் ஆட்டை படைச்ச அல்லாவுக்கு ஆட்டையும் அரிசியும் சேர்த்து பிரியாணியே தர முடியும் தந்தும் இருக்கிறான் அதற்கு மூசா இஸ்லாமுடைய கோமுகல்லா தந்தும் இருக்கிறான் அதுவும் நல்ல பறவைகளுடைய இறைச்சி நல்ல சாப்பாடு வாரத்திலிருந்து காலையிலே சாயந்தரம் ரெண்டு நேரம் தான் சாதாரண சாப்பாடு காலையிலே டிஃபன் அதனால அதை பத்தி இங்க பேச்சு இல்லை வெகு நேரம் வாரத்தில் சாப்பாடு வாரத்திலிருந்து சாப்பாடு இறங்குது காலை மாலை தட்டப்படியே இறங்கும் அவ்வளவு பேர் இருக்கும் எவ்வளவு பேர் முசால இஸ்லாம் இருந்தாங்களோ எண்ணிக்கையில கூடுதல் குறை சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேர் வேண்டிய சாப்பாடு படத்தில் தானா வரும் தட்டு வரும் அது அவ்வளவு பேருக்கு வேண்டிய சாப்பாடு சூடா ஹாட் கேஸ் ஹாட் கேஸ்ல போட்டு வச்ச மாதிரி இருக்கும் சாப்பிட்டு வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை இதுவும் நடந்துச்சு அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்து காமிச்சிருக்கிறான் இன்னைக்கு நமக்கு என்ன செய்வான் ஆனால் அல்லாஹ் தால பார்க்க விரும்புறது என்ன நான் அரிசி வரைக்கும் படைச்சு தந்துருவேன் தொண்ணூத்தி ஒன்பது பேரை நான் செஞ்சிருவேன் ஒரு வேலை நீ செய்யணும் அந்த அரிசி எடுத்து தண்ணியில போடணும் நான் ஆடு வரைக்கும் படைச்சு தந்துருவேன் அந்த ஆட்டை எடுத்து இறைச்சி எடுத்து சட்டியில போடணும் இப்ப இதை செய்துட்டு சாப்பாட்டு ஆக்கிட்டு நான் ஆக்கனேன்னு சொல்லுவியா அல்லா கொடுத்தான்னு சொல்லுவியா இதான் அல்ல பார்த்து தொண்ணூத்தி ஒன்பதுல நல்லா செய்துட்டான் ஒரு அரிசி உண்டாக்குறதுக்கு எத்தனை வேலை செய்யணும் தொண்ணூத்தொன்பது இல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இல்ல லட்சக்கணக்கான வேலை செய்யணும் அவ்வளவு வேலை செய்யற பிறகுதான் ஒரு அரிசி வரும் அதே போல ஒரு ஆடு உண்டாக்குறதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும் இல்ல கோடிக்கணக்கான வேலை செய்யணும் அதுக்கு பிறகு ஆடு வரும் இவ்வளவு வரைக்கும் நல்லா செஞ்சுட்டான் இப்ப அரிசி தண்ணியில போடணும் இறைச்சியை போடணும் அது சோறாக்கணும் அவ்வளவுதான் இதை செய்துட்டு அல்ல பாக்குறான் பல்யந்துரில் இன்சான் தாமவு பல்யந்துரில் பல்யந்துரில் இன்சான் இல்லா தாமி أنا صببنا الماء صبا وشققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا கொஞ்சம் படிச்சு பாருங்க குரான் எடுத்து குரான் அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புறான் பாருங்க இந்த பூமியை விதையில போட்ட ஒரு பூமியை விதை பூமியில விதை போட்ட உடனே நெல்ல போட்ட உடனே நெல் என்ன ஆயிடும் அழுகி போயிடணும் பூமிக்குள்ள போன பொருள் எல்லாம் அழுகி போயிடும் நெல் அழுகி போயிடணும் நெல் அழகி அப்படி இருந்தா ஒண்ணும் இல்லாம போயிடணும் ஆனால் என்னுடைய சக்தி சொல்றோம் சொல்றோம் அதனுடைய வகையை பொறுத்து கொஞ்சம் கெட்டி லேச பொறுத்து சொல்றோம் ஆப்பிள் ஒரு மூடி வெறும் வாழைப்பழமா காய்ச்சின்னு வச்சுங்க மரத்துல தோல் இல்லாம பாலப்பழம் தோல் ஆகினால சோதரர்கள் சுகவர் அல்லாஹ் தலா சுகமா இருக்கிறது வைக்க விரும்புறோம் சுகமா இருக்கிறதுக்கு வழி என்ன அதையும் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம் சுகமா இருக்கிறதுக்குள்ள வழிதான் இஸ்லாம் சுகமா இருக்கிறதுக்குள்ள வழிதான் ஈமான் சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் தொழுகை சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் நோன்பு சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் சக்காத்து சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் அஞ்சு இந்த அஞ்சுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு அஞ்சுக்குள்ள ஐநூறு இருக்கு ஐயாயிரம் இருக்கு அஞ்சு லட்சம் இருக்கு அஞ்சு கோடி இருக்கு அஞ்சு மில்லியன் இருக்கு அஞ்சு பில்லியன் இருக்கு அஞ்சுக்குள்ள அஞ்சு பில்லியன் இருக்கு எல்லா அர்த்தங்களுக்கும் இருக்கும் இந்த அஞ்சையும் சரியா நடத்தினால் முதலாவது முதல்ல வந்துடணும் ரெண்டாவது ரெண்டாவது வந்துடணும் மூணாவது வந்துடணும் நாலாவது வந்துடணும் அஞ்சாவது வந்துடணும் அஞ்சு சரியா வந்துட்டால் இந்த உலகத்தில் சுகம் தான் இல்லையானால் நீங்கள் தவறான வழியில் போகிறீர்கள் அதான் புறாவில் எல்லாம் கேட்கிறாங்க அந்த ஆயிரத்தி வாச்ச ஃபைல ததுஹபு நீங்க செல்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான் அங்கைகளை கேட்கல ஃபைல எங்கே செல்கிறீர்கள் வெற்றியில் நினைத்துக் கொண்டு நீங்கள் தோல்வியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் கேவலத்தை மட்டும் சென்று கொண்டிருக்கிறீர்கள் பெருமை என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் உங்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லா வகையான ஆட்சியும் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் எல்லா அதிகாரத்துக்கும் உட்பட்டவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மரியாதை கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு உங்களுக்கு எல்லா வகையான துரதிஷ்டமான கேவலங்கள் உங்களை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இதைத்தான் கண்ணியத்தினுடைய பாதை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கே செல்கிறீர்கள் சோதர்களை நம்ம பார்த்து மட்டும் எல்லாம் கேட்கல பூர உலகத்தை பார்த்து எல்லாம் கேட்கிறோம் பாயினத்தது ஹபூன் எங்கே செல்கிறீர்கள் கடைக்கு போறவங்க பார்த்து எல்லாம் கேட்கலாம் எங்கே செல்கிறீர்கள் நீங்க நாளை கடைக்கு போகும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு போகணும் எங்க போறேன் நான் நான் எங்க போகணும் தொழுகிற நேரமாக வாங்க சொன்ன பிறகா இருந்தால் நான் கடை இப்ப நான் எங்க போய்கிட்டு இருக்கிறேன் ரமலானுடைய காலத்தில் நான் இருக்க வேண்டிய இடமே மசித் சகோதரர்களே சாதாரணமாவே ஒரு ஆம்பளை இருக்க வேண்டிய இடம் மசித் தான் வீடு பொம்பளைக்கு தான் வீடு பொம்பளைக்கு தான் ஆனா நம்ம என்ன வச்சுக்கிட்டோம் எங்க சுத்தினாலும் சரி எனக்கு வீட்டுக்கு போனா தான் என்ன வீட்டுக்கு போனா தான் போனா தான் திட்டு வாங்க முடியும் வெளியே திட்ட வாங்க முடியும் எங்க சுத்தினாலும் அதனால படுக்கிறதுக்கு எங்க போகணுமா வீடு இந்த படுக்க சுகமும் அதுவும் சேர்ந்துதான் மனிதனுடைய அறிவை மருந்தி செய்து வீடு பெண்களுக்கு நமக்கு எப்ப சாப்பாடு தேவை வருதோ அப்ப வீட்டுக்கு போவோம் எப்ப படுக்கிற தேவை வருதோ அப்ப வீட்டுக்கு போவோம் எப்ப வீட்டுல வேற ஏதாவது தேவை வருதோ வீட்டுக்கு போவோம் பாக்கி உள்ள நேரங்களில் தொழில் செய்வோம் உத்தியோகம் பார்ப்போம் அதனை நேரத்தை மிச்சப்படுத்தி மசித உட்கார்ந்து எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருப்போம் மசிதை பத்தி ரசோல்லா சொல்லும் போது சொன்னாங்க மீனுக்கு தண்ணி மாதிரின்னு சொன்னாங்க மீனுக்கு தண்ணி மாதிரி தண்ணி எடுத்து வெளியே போட்டா எப்படி மீன் திரும்ப தண்ணிக்கு வர துடிக்கும் இல்லையா அதே போல ஒரு மோமின் மசித விட்டு வெளியே போனா மசிதுக்கு வர்றதுக்கு துடிக்கணும் மசிதுல உள்ள உட்காந்துக்கிட்டு நான் எப்ப வெளியே போவேன்னு துடிச்சா இது நான் சொல்ல மாட்டேன் ரசூல்லா சொன்னது சொன்னா இது முனாஃபிக்களுடைய அடையாளம் காஃபிர்னு சொன்னா கூட பரவாயில்லை இன்னல் முனாஃபிகைன் பித்தர்க்கில் அஸ்பல் முனாஃபிகைன்கள் நரகத்திலே ஆக மோசமான இடத்திலே இருப்பார்கள் முனாஃபிகளுடைய அடையாளம் மசிதுக்குள்ள வந்து மசிதுக்குள்ள என்ன செய்யறது தொழுக வேற இந்த வேறேங்கிற வார்த்தை சேர்த்த பாருங்க தொழுக வேற போக வேண்டியது இருக்குது தராவீகுக்கு வேற போக வேண்டியது இருக்கு நீ ஜும்மாக்கு வேற என்ன வேற இந்த வேறேன்றாலே அது வேண்டாததுன்னு அர்த்தம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எங்க அண்ணன் வேற வந்துட்டாரு எங்க அண்ணன் வேற வந்துட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் இருக்கும்போது எங்க அண்ணனோட மச்சா வேற வந்துட்டாரு அந்த என்ன வேற அப்புறம் சொன்னாங்க அவர் ஒரு ஒருத்தர் அவரு வேற நாலாவது யாரும் இருக்காருங்க அவரு வேற அடிச்சு உதச்சு கொள்ளணும் போல இருக்கு பத்தாண்டால தொழுக வேற போக வேண்டியது இருக்குது புறான வேற ஓத வேண்டியது இருக்கு தராவியில இருபது ரக்காத்து வேற தொழுக வேண்டியது இருக்கு அதுக்கு பிறகு மூன்று ரக்காத்து வித்திருவாஜிக்கு வேற ரொம்ப பள்ளி வாசல்ல நான் சொல்லக்கூடாது சொல்றது இல்லை ரொம்ப பள்ளிவாசல்ல ஓதுறாங்க ஆவி திருவுரா கபருக்குமுல்லா என்னமா கபருக்குமுல்லா கபருக்குமுல்லா அது இதுன்னு ஓதுறாங்க என்ன ஓதுறா தப்பு தவறு ஓதவங்க நல்லா மனப்பாடம் பண்ணி தெளிவா எப்போது கேட்டு கட்டாயமா செய்யணும் உலமாக்கள் செய்ய வைக்கணும் உலமாக்கள்கிட்ட கேட்ட சொல்றாங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அது எப்படி கேட்காம இருப்பீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க குழந்தை பிள்ளை இருக்குது சொன்ன விஷயம் தெரியாததுக்கு ஒரு வஸ்துவுக்கு அடம் பிடிக்குது அப்ப போய் அதெல்லாம் அடம்பிடிக்கூடாது அந்த தப்பு அதனால அந்த பொருளை கொடு அப்படின்னு கொடுங்க கொடுத்துருமா அது அப்ப என்ன செய்யணும் அந்த குழந்தையினுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பணும் வேற ஏதாவது சொல்லி எப்படியாவது அந்த குழந்தையினுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பிட்டோம்னா பிறகு அந்த அடம்பிடிக்கிறது வந்து நீங்க அதான் நம்ம மொழி இருக்கு அதே மாதிரி சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா கபலகம் இல்லாதவதான் என்ன அர்த்தமா அதே மாதிரி அழுத்த வேண்டாத அழுத்தி அழுத்த வேண்டியதை விட்டு என்னென்னமோ ஓதுறாங்க அது கடைசி எனக்கு பார்த்தா அது அரபி பாச மாதிரி கூட தெரியும் சில பள்ளிவாசல வேற பாச மாதிரி தெரியும் தயவு செய்து ஓதுறவங்க கிட்ட எல்லா பள்ளிக்கும் சொல்ல இந்த பள்ளி அந்த பள்ளிங்கிற வித்தியாசம் நிறைய பள்ளிகள் அப்படித்தான் இருக்கு இவங்க ஓதுறாங்க அவித்திரு ரஹமத்துல்லா அவித்திருன்னு சொன்னா வித்திருதானா வித்திரான்னு அர்த்தம் தொழுக போவது வித்ரா அப்படின்னு அர்த்தமாகுமே தவிர தொழுவு போவது வித்திருன்னு அர்த்தம் அல் வித்திருன்னா தொழுகிறது வித்திருன்னு அர்த்தம் அவித்திரு நாம் வித்திரா தொழுக போகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் பின்னால் என்ன சொல்றது ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா சோழர்கள் அல்லாஹால சுகமாக வைக்க விரும்புகிறார்கள் கேட்கிற பாயினத்தது ஹபு நீங்கள் எங்கே போகிறீர்கள் இன்னும் எல்லா நிக்கருள் இல்ல ஆடலையும் நீங்கள் போக வேண்டியது குரானின் பக்கம் நீங்கள் போக வேண்டியது குரானின் பக்கம் அதனாலதான் இதுக்கு பிறகு சொன்ன பாயினத்தது ஹபுனுக்கு பிறகு இன்னும் எல்லா நிக்கருள் எல்லா ஆடலையும் கொஞ்சம் நல்லா கவனிக்கிறேன் கவனிக்கிறீங்க ஏதோ பயான் கேட்டோம் ரசிச்சோம் போனோம் பாருங்க பயான் பாட்டல்ல பயான் இல்ல கொஞ்சம் இதை யாபம் வைக்கிறீங்களா பயான் இல்ல பாட்டல்ல பாட்டு கேட்கலாம் இறைவனிடம் நீங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கேட்கிறான் நல்லா இருந்துச்சு கையேந்தனான யாராவது என் கையேந்தனாங்களா அவன் இல்லைன்னு சொல்றது இல்லைன்னு யாராவது கையேந்தனாங்களா பாத்திமா வழி நடங்க நம்ம எந்த பாத்திமாவா நடந்துச்சா பாட்டு அது பயான் பாட்டு இல்லை பயானை பார்த்தா கேட்டா தேவத்தில் பயான் சொல்லவரும் பிடிக்கப்படுவார் பயான் கேட்டவரும் பிடிக்கப்படுவார் சொல்வதற்கு பயான் சொல்றவருடைய கடமை எப்படி சொன்னா ஜனங்களுடைய மனசுல பதியுமோ அப்படி சொல்லணும் ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு அந்த வழியிலே செல்லுங்கள் அதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய வழி வேறு வழியிலே செல்லாதீர்கள் அப்படி சென்றால் அவர்களை பார்த்தான் நல்லா கேட்கிறான் அவர்களை பார்த்தா நல்லா கேட்கிறான் எங்கே செல்கிறீர்கள் நீங்கள் நரகத்தை நோக்கியா செல்கிறீர்கள் நீங்கள் கேவலத்தை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் அநீதியை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் அத்துழியத்தை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் இழுமை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் துன்பத்தை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் அதிர்ஷ்ட மிரப்பதை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் அவாக்கியத்தை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் தோல்வியை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் அதரவாதாரத்தை நோக்கி செல்கிறீர்கள் இல்லை நீங்கள் நேரான வழியிலே செல்ல வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுகிற வழியிலே செல்லுங்கள் சிராத்திருஷ்டத்தின் செல்லுங்கள் குரான ஒரு தடவை ஜின்னு கேட்டுச்சு ஜின்னு ஒரு படைப்பு இருக்கு ஆனா இப்படி சொன்ன உடனே சில பேர் ஜின்னு பிடிக்கிறது பேய் பிடிக்கிறது இதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சிருவாங்க இந்த காலத்தில் இருக்கிற பேயெல்லாம் நம்மள வந்து பிடிக்கிறது இல்லை நாம அதை பிடிக்காம விட்டா போதும் பேய் பிடிக்கிறது ஜின்னு பிடிக்கிறது உண்மை அது முன்ன காலத்துல இப்ப இருக்கிற காலத்துல எந்த பேய் நம்மள வந்து பிடிக்காது கருதி அது கஷ்டப்படும் நம்மகிட்ட நம்ம ஏன்னா காலத்தால் மில்லேடியத்தில் இருக்கிறோம் நம்ம காலத்தால நம்ம முன்னேறி இருக்கோம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எப்படி பேயுதுன்னு அந்த பேய்க்கு என்ன ஜீன் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒரு பேய் உற்பத்தி பண்ண முடியுமா இது அப்படிப்பட்ட பேய் இருக்கு உலகத்துல அதனால எந்த பேயும் இந்த காலத்துல பிடிக்கிறது இல்ல நம்பாதீங்க எந்த ஜின் இந்த காலத்துல பிடிக்கிறது இல்ல ஆனால் ஜின் என்று ஒன்று இருக்கிறது சூரத்தில் ஜின் ஒரு ஆள் ஜின்னுடைய சூரத்திலே ஒரு சூரத்து இருக்கு என்ன ஒரு ஓகை இல்லை அன்ன புஸ்தான் அப்புறம் ஜின் فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به பலன் நிச்சயக்க ரப்பினா ஆடா ரசூல்லாவுக்கு தெரியாது ரசூல்லா ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல அது தனியாக இருக்கிற ஒரு இடம் வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியே ஒரு தனியா இடம் எதுக்கு போனாங்க என்ன போனாங்க இப்ப அது தேவையில்லை அப்படி தனியா போனாங்க ஜின்னுக்கு தவறியை செய்ய சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லவும் செஞ்சா அதுக்கும் போனாங்க ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் தாலா சொல்ற விஷயத்துல ஜின்னு குரான் ஷெரீஃப் போதுறதை கேட்டுச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் ஷெரீஃப் போதினார்கள் ஜின்னு கேட்டுச்சு ஆனால் ஜின்னு கேட்டது ரசூல்லாவுக்கு தெரியாது குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஊகை இலக்கிய எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது அன்ன ஸ்தமஅ நபரும் ஜின் ஜின்னு ஜின் ஜின்னிலிருந்து ஒரு கூட்டம் குர்ஆன் ஓதியதை கேட்டது நான் குரான் இதை ஜின் கூட்டம் கேட்டது என்று எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது ஜின்னு கேட்டதை நான் பார்க்கல ஜின்னு கேட்டது என்று எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது கேட்டது குரான் ஓதுறதை கேட்டுட்டு நம்மளும் கேட்டவங்க இல்ல நம்மளும் தராவையில கேட்கறோம் இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் பூரா குரானை ஒட்டு மொத்தமா கேட்க சொல்றோம் அதுதான் ஒரு வச்சு நம்ம ஓதுறது ஒரு தடவையாவது பூரா குரானை ஒட்டு மொத்தமா காது கொடுத்து நல்லா கேட்கணும் குரான் தான் கேட்கிற ஒண்ணு கேட்கவே கூடாது தக்பீர் கட்டி நின்றதுல குரான் சுத்தமா காதல விடுகிறோம் நல்ல சத்தமா ஓதுறேன் சத்தம் பத்தல மைக் வச்சிருக்கிறோம் குரான் மட்டும் தான் கேட்கணும் விளங்க முயற்சி பண்ணணும் அர்த்தம் தெரியாதவங்க அர்த்தம் கேட்க முயற்சி பண்ணணும் ஆனா நம்ம கேட்டதுக்கு பிறகு என்ன செய்யும் இங்க இருந்து கேட்டுட்டு வெளியே போறோம் கேட்டமா இல்லையா அதுவே வேற விஷயம் இப்ப நான் அதை பத்தி பேசுறேன் அது மணி நேரம் ஆகும் நான் ரொம்ப விஷயத்தை விட்டுக்கிட்டே போறேன் ஏன்னா இப்ப அதை ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு உங்க பள்ளி நல்ல வேலை பெரிய கிடையாரம் வச்சிருக்காங்க வாட்சே தேவையில்லை ஐயா நிறுத்துன்னு அதை வச்சிருக்கிறதே அர்த்தம் அதை பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியதான்களே கையில் நடக்கிறத காணும் உருதுல முஷாரான்னு சொல்லி அப்ப பார்த்தா ஆஹாக்கு உருதுல வாகுவான்னு சொல்றாரு அவர் படிக்க படிக்க ஒரு ஆஹா எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு இருக்கா இல்லீங்களா ஆஹாங்கிற வார்த்தைக்குள்ள அவ்வளவு அர்த்தம் அதே போல தான் அவருடைய கல்வில ஈமான் வந்துருச்சு அதாவது ரெண்டு வார்த்தை இருக்கு காஃபல் மஜீத் காஃபுங்கிறது வெறும் காஃப் தான் இருக்கிற காஃப் இருக்குது அதே போல நூல் நூல் அதுல அவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கு சகோதரர்களே அவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கு எப்படி ஒருத்தர் துப்பாக்கியை காட்டுறான் துப்பாக்கிய சுற்று வேண்டாம் நிஜமா துப்பாக்கி என்ன துப்பாக்கி நிஜமா துப்பாக்கி உள்ளுக்குள்ள குண்டு இருக்கு நெஞ்சுக்கு நேரா இருக்கு சுற்றுவேல் தான் சொன்னான் கருவாடு அடுப்புல போட்டு சுட்டாலும் சுடுறதா அப்பளத்தை சுட்டாலும் சுடுறதா அந்த சுடுறதுக்கு இந்த சுடுறதுக்கு இவனுக்கு என்ன அங்க அதை சுடுறதுக்கு வார்த்தையை கேட்டே இவனுடைய ஹார்ட் நின்று போயிட மாதிரி ஆயிராதா ஒரே ஒரு வார்த்தை தானே ஏன் இவ்வளவு பெரிய வேலை செய்யுது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் விளங்கினா வேலை செய்யும் நமக்கு வார்த்தையுடைய அர்த்தமே விளங்கல அது ரபில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுங்க வேகமா ஓதுங்க நாங்க போகணும் அஜரத்து விழுந்து அடிச்சு ஓதி எனக்கு தராவியில் எப்படி தெரியுதுன்னு சொன்னா இந்த ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு வந்த மாதிரி தெரியுது எனக்கு ஒரு நாள் தராவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டிட்டு போற மாதிரி விழுந்து விழுந்தாரா விழுந்தா எல்லாம் நம்ம கூட அவர் எந்திரிச்சுவார் எந்திரிச்சுதான் நம்ம தொழுகவே கூடாது அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபது வயசு நமக்கு ஐம்பத்தி ஆறு ஆகுங்க போச்ச முழங்காரு பீஸ் போயிருக்கு நம்ம என்னங்களா பம்பாயில போய் மாத்திரம் இருக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே ஒரு நாளும் கூட இங்க சனாவாத நேரம் இல்லை தனாத இல்ல போல இருக்கு சனாதி தொழிலுக்கு சனா இல்லைன்னு நினைக்கிறேன் கேட்டு பாருங்க சில மாற்றம் இல்லை நான் யாரை குறை சொல்லல ஜனங்களின் காரணமாகத்தான் இவன் அப்படி தொழில் வைக்கிறான் இவர் இந்த வருஷம் கொஞ்சம் நீளமா தொழில் வச்சா அடுத்த வருஷம் மீட்டிங்ல பேசுவாங்க யாரை கூப்பிடுறது ஓதுறதெல்லாம் நல்லா தான் ஓதனாரு ஓதுறதெல்லாம் இல்ல சகோதரர்களை நிம்மதியா தொழுகணும் நான் விரும்புறேன் உண்மையில ஆசைப்படுறேன் நாங்க ஒரு நாலஞ்சு பேர் பேசணும் நிம்மதியா தொழுகணும் அமைதியா ஒன்றரை மணி நேரம் ஆகட்டும் ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் இருபது காத்துக்கு தப்பில்லை அமைதியா தொழுகணும் அப்படி ஒரு இடத்துல தொழுக வைக்கிறோம் நம்ம எல்லாரும் தொழுகணும் யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி செய்யலாமா அப்படின்னு பேசணும் ஆனா வந்து என்ன செய்யறதுங்க செய்யலாமான்னு பேசுறோம் வீட்டுல நம்ம ஒரு காரியம் செய்யலாமான்னு பேசினா வீட்டுக்காரங்களா ஒத்துழைச்சா தானே செய்ய முடியுங்க வீட்டுக்காரங்க ஒத்துழைக்கணும் அந்த காரியம் செய்ய முடியாது இல்லையா அது மாதிரி தான் ஜனங்க நம்ம கூட இருக்கிறவங்க ஒத்துழைச்சா செய்யலாம் இல்லாட்ட செய்ய முடியாது உண்மையில நிம்மதியா தொழகணும் அமைதியா தொழகணும் அல்லாஹாலா இந்த நூன் என்று சொன்னது தாகா என்று சொன்னது இது போல எத்தனையோ வார்த்தைகள் அந்த ஜின்னு கேட்டுச்சு அது போய் சொல்லுச்சு இன்னா சமீனா புராணன் அஜபன் அஜபனுக்கு தான் இதை நான் சொன்னேன் ஆச்சரியமான புராணம் அந்த புராணம் நேர்வழியின் நே ருஷ்தின் பக்கம் நேர்வழி காட்டுகிறது ருஷ்டுன்னு சொன்ன சரியான பாதை சரியான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறது நாங்கள் பேரும் கொண்டுங்கள் நம்ம எங்களுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஷிர்க்கு செய்ய மாட்டோம் ஜின்னு கேட்டுச்சு உடனே ஈமான் கொண்டுச்சு ஆனால் நாம் அதை கேட்கிறோம் புராண கேட்கிறோம் ஈமான் ஈமான் வலுவாகிறதும் இல்லை ஈமான் பலமாகிறதும் இல்லை ஈமானை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை சொல்றது சோதரே எல்லாத்துக்கும் அசல் ஈமான் அல்லாஹ் அஞ்சு கடமை ஆக்கியிருக்கிறான் இந்த அஞ்சு கடமைக்குள்ள நான் சொன்ன ஐயாயிரம் கோடி இல்ல அதுக்கு மேல அடங்கியிருக்கு கணக்கில்லை கணக்கு இல்லை எவ்வளவோ அடங்கி இதுக்குள்ள முதல் விஷயம் எல்லாம் அந்த அஞ்சு கடமை சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன் அஞ்சு கடமை அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா முதல்ல அல்லாஹ்வை நம்பணும் அல்லாஹ்வை நம்பணும் கருத்து அல்லாவத்தான் நம்பணும் அல்லாஹ்வை நம்பறதுக்கு கருத்த வேற எதையும் நம்ப கூடாது அல்லாஹ்வை நம்புறது அர்த்தம் வேற எதையும் நம்ப கூடாது அல்லாஹ்வை நம்புறது அர்த்தம் நான் என்னையும் நம்ப கூடாது நான் உங்களை நம்ப கூடாது நான் என்னை நம்ப கூடாது நான் என் பணத்தை நம்ப கூடாது நான் உங்க பணத்தை நம்ப கூடாது ஹதீஸ்ல வந்திருக்கு அல் கினா அல் அயாஸ் மிம்மா பி ஐதின் நாஸ் செல்வம் செல்வம்னு பேர் தெரியுங்களா மற்றவர்களிடத்தில் வருவதை எதிர்பார்க்காமல் இருப்பதற்கு பெயர் தான் செல்வம் மற்றவங்க கையிலிருந்து அது யாசகமாகவோ அல்லது வேறு வகையாகவோ அல்லது தர்மமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியோ மற்றவங்கிட்ட இருந்து எப்படியாவது காசெல்லாம் நம்மகிட்ட வந்து சேர்ந்துடணும் எங்கு எதிர்பார்க்காத ஒரு மனிதன் அல்ல கொடுத்தா சரி இல்லாட்டா இல்லை என்று அல்லாவை நம்பி வாழ்வதற்கு பெயர் தான் ரீனா செல்வம் சீமான் தன்மை இல்ல எவ்வளவு லட்சம் இருக்கு கோடி இருக்கு ஆனா இன்னமும் என்ன செய்யறாங்க இல்ல சொல்லிட்டு போறாரு பாருங்க ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி இப்ப என்ன தேதிங்க நடக்க போகுது இருபத்தி முப்பதா இருபத்தி ஒன்பதா அஞ்சரை கோடி முப்பதாம் தேதி அஞ்சரை கோடிங்களாம் நான் சொல்றேன் அஞ்சரை கோடியும் அஞ்சரை பைசாவும் சமம் அல்லா நாடினால் அஞ்சரை கோடி கையில வாங்கினவுடன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவான் ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் டென்த்ல ஃபெயில் பரவாயில்லை பிஎஸ்சி ஃபெயில் பரவாயில்லை கிட்னி இருந்தாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலே எங்க ஊர் பக்கத்து ஊர்ல தொழுக வச்சுக்கிட்டு இருந்தாங்க தொழுக வச்சு கொண்டு இருக்கும்போது அவர் பேச தொழுக முடியாம ஓட முடியாம போச்சு சரி என்ன நிறுத்தி டாக்டர் எல்லாம் முடிஞ்ச பிறகு பேசினா அவரால் பேசவே முடியல அதோட பேசினது நின்றதான் இது வரைக்கும் பேசவே இல்லை ஓதிக்கிட்டு இருந்தவர் ஹாதிஸ் பேச முடியல ஏன் பேச முடியல பேச வைக்கணும்னு நான் சொல்லல ஏன் பேச முடியலன்னு டாக்டர்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும் டாக்டர்கள் நம்ப தயார் இல்லையா நான் நல்லா நம்புவேன் அவனை நம்ப மாட்டேன் எந்த டாக்டரை நம்ப மாட்டேன் எந்த விஞ்ஞானி நம்ப மாட்டேன் உலகத்தில் இருக்கிற இந்த செல்வந்தரை நம்ப மாட்டேன் இந்த பணக்காரை நம்ப மாட்டேன் உலகத்தில் இருக்கிற இந்த சக்தி நம்ப மாட்டேன் இந்த வல்லரசை நம்ப மாட்டேன் எந்த பணத்தை நம்ப மாட்டேன் கோடி நம்ப மாட்டேன் மில்லியனை நம்ப மாட்டேன் பில்லியனை நம்ப மாட்டேன் அல்லாஹத்தை நம்ப ஆனா சோதர்களே நாம அல்லாத நம்ப பணத்தை நம்பினா கூட பரவாயில்லை பணத்தை நம்புறது இருக்கு தங்கத்தை நம்புறது என்ற தங்கம் இருக்குது பணம் இருக்குது லட்சம் இருக்குது கோடி இருக்குது நம்புறதுங்கிறது ஒரு வகையில் இருக்கு அதாவது ஏதாவது சமயத்துல செய்யற மாதிரி தெரியும் ஏன்னா பஸ்ல ஏறி பணம் கொடுத்தா தான் டிக்கெட் கொடுக்குறாரு அதனால பாத்தீங்கன்னா பணம் தான் டிக்கெட் தருது பணம் தான் டிக்கெட் தருது அதே மாதிரி பர்த்ல ஏறிக்கிட்டு ரயில்ல பர்த்ல ஏறணும் பர்த்ல ஏறணும் முதல்ல கேட்பா பணம் இருக்குதான் ஒரு பர்த் முப்பது நாற்பது ரூபா வாங்குறாங்க ரூபா இருக்கிறதா தான் பர்த் கிடைக்குது ஆகினா பணம் ஒண்ணு செய்யற மாதிரி தெரியுது ஆனா அதுவும் செய்யல அதெல்லாம் அல்லதான் செய்யறான் அல்லதான் செய்யறான் ஆனால் பணத்தின் மூலமாக அல்லா செய்யறான் அவ்வளவுதான் மரத்தின் மூலமா அல்லா செய்யறான் பணத்தின் மூலமா அல்லா செய்யறான் அதுவாறு செய்யறமா தெரியுது ஒண்ணுமே செய்யாத வஸ்து கூட நம்ம தயாருங்களேன் ஒரு தடவை போய்கிட்டு இருந்த கார்ல டிரைவர் கார் நிறுத்திட்டார் சார் ஏங்க நிறுத்திட்டீங்க ராத்திரி பன்னெண்டு மணி எங்க போய்கிட்டு இருக்கிறோம் கார் நிறுத்திட்டார் ஏங்க நிறுத்திட்டேன் பூனை வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போயிடுச்சு குறுக்க நான் கேட்டேன் அடிபட்டுச்சான் இல்லை அதுக்கு நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் போங்க இந்த பூனை குறுக்க போன கெட்ட காலம் சொல்றது பூனைக்கு கெட்ட காலம் ஆடிவிட்டான் நமக்கு இல்லை அதுல வேற சாஸ்திரம் இருக்கிறான் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போனா நல்லதான் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போனா கெட்ட பூனைக்கு தெரியுமா அதை விட மோசங்க பள்ளி அது கத்திக்கிட்டே இருக்கும் ஆண் பள்ளி பொட்டப்பள்ளி கூப்பிடுறது கத்தும் கத்துறதெல்லாம் அதுக்கு தான் கத்துது நம்மளும் அதுக்கு தான் அது கத்துது ஆண் பள்ளி பொட்ட பள்ளி கூப்பிடுறது அடுத்தது அதே மாதிரி இந்த மின்மினி பூச்சி வெளிச்சம் காட்டுதுங்களா அதுவும் அதுக்கு தான் நிறைய வஸ்து இருக்குது குயில் கூவுறது அதுக்கு தான் மயில் ஆடுறது அதுக்கு தான் இந்த ஆண் பள்ளி கத்தும் இப்ப நம்ம பேசுற நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது அது கத்திருச்சான் நல்ல நேரம் காரியம் நடக்கும் ஆட கூறு கட்ட முந்தகை காரியம் எப்படி நடக்கும் பள்ளிக்கு இருக்க என்ன சம்மத்தான்னு கேட்டார் அல்லா நடத்தினார் சகோதரர்களே சொல்லலாமா ஒரு மூமினுடைய வாயில ஒரு இடத்துல கல்யாணம் வைக்கணும்னு சொன்னாங்க வயிறுன்னு சொல்றேன் நான் அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் என்ன கேட்ட சில விஷயங்களை சகிக்க முடியல சொல்றது கேட்க முடியல சகோதரர்களே ஒரு கூட்டம் நடக்குது விசேஷம் கல்யாணம் வைக்கணும் அந்த கூட்டத்தில் சரி கல்யாணம் வச்சிருவோம் எப்போ வைக்கலாம் சனி சனிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி வரைக்கும் இருக்கு சரி கடைசி நேரத்தில் வச்சா தோ அதற்கு முந்தி நிக்கா எழுதிடலாம் ஞாயிற்றுக்கிழமை சரி பிறகு ஒருத்தர் வந்தாரு சொல்லுங்க சனிக்கிழமையே வச்சிடலாம் சொல்லுங்க நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம்டா நமக்கு கூட்டம் முடியும் போது கல்யாண சம்பந்தம் நிக்கா சம்பந்தம் சொன்னத்தான முறையில செய்யணும் என்ன தம்பி நிக்கா என்ன முறையில் செய்யணும் சுண்ணத்தான முறையில் நீங்க செய்யும்போது செய்றீங்களா கேளுங்க என்ன சுண்ணத்துன்னு கேளுங்க அதர்த்திட்டு கேளுங்க சுண்ணத்தான முறையில செய்யணும் எளிமையா செய்யணும் இபாதல்லா அதீசில வருது ஐயா வத்தனஉம் ஃபைன்ன முத்தன சுகவாசத்தை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் சுகமா இருக்கணும் எதா இருந்தாலும் சுகமா இருக்கணும் சுகமா இருக்கணும் சுகமா இருக்கணும் அப்படின்னு அதை நான் எச்சரிக்கிறேன் ஏனென்றால் அல்லாஹுடைய அடியார்கள் சுகத்தை விரும்புவதில்லை சுகம் கிடைச்சா சரி இல்லைன்னா அதை பத்தி கவலைப்படுறது இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு இன்னல் விதாகத்த மினல் ஈமான் எளிமையும் சாதாரணத்தன்மையும் ஈமானோடு சேர்ந்தது சாதாரணமா இருக்கணும் தமிழ்ல சொல்றாங்க பாருங்க அது என்ன என்ன பாஷைன்னு தெரியல அப்படி பந்தாவா இருக்கலாம் அல்லாக்கா பந்தா வன்கிறோ என்ன பந்தா நம்ம பந்தா அல்லாவுடைய பந்தா அல்லாவுடைய அடிமை அடிமையாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் சாதாரணமா இருக்கணும் நம்ம பார்த்தா ஒரு பெருமை தெரியக்கூடாது இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு அல் அக்கலும் அல் ஹாதிமின தவாதம் நம்முடைய வீட்டு உடனே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது தவாதுறையில் இருந்துள்ளது பதிவில் இருந்துள்ளது வீட்டு வேலைக்காரங்க சாதாரணமானவங்க வீட்டு வேலைக்காரங்க கூட உட்கார சாப்பிடுங்களா நம்மளாம் சாப்பிட்டு வேலைக்காரர்களுக்கு தனியா சாப்பாடு போட்டு அப்படி மூளை உட்கார்ந்து சாப்பிடுவோம்னு தெரியும் இல்ல வேலைக்காரரோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது தவாவில் இருந்து உள்ளது எளிமையில் இருந்து உள்ளது பணிவில் இருந்து உள்ளதுன்னு சொன்னாங்க தங்கை பத்தி சொன்னாங்க ஆ குழுக்கமா ஏ குழு அப்படி ஒரு அடிமை சாப்பிடுவது போல நான் சாப்பிடுகிறேன்னு சொன்னாங்க அப்படிதான் சாப்பிட்டாங்க சொல்லலாம் சீக்கிரமா சாப்பிடணும் எளிமையாக சாப்பிடணும் சாதாரணமா சாப்பிடணும் நிக்காக நிக்கா சனிக்கிழமை வைக்கலாம்னு சொன்னா அவர் ஒருத்தர் வந்து மெதுவா வந்து சொல்ற காதுல சொல்றது ஒண்ணு இருக்குதுன்னு காது பக்கத்துல வந்து சொல்றது சில பேர் ரகசியம் சொல்றேன்னு சொல்லி பக்கத்துல வந்து வாயில வச்சு சொல்லுவாங்க இந்த வாய் பக்கத்துல வந்து காதல சொல்லணும் பக்கத்துல வந்து நான் சொல்ற விஷயத்த நேரா பார்த்துக்கிட்டு வாயில வாய வச்சு சொன்னா என்ன செய்யுங்க அப்புறம் காலத்து இருக்கிறா அவன் திரும்பிக்கிறார் அப்புறம் நம்ம வாய்ப்பு என்ன பண்றது நம்ம அப்படியே இருக்கிறாங்க இவ காதல வந்து சொன்னாரு வந்து அத சொல்றது காதல சொல்றது ஒண்ணு இருக்கு பிறகு அதுலயே மெதுவா சொல்றது ஒண்ணு இருக்குது அப்புறம் குசு சொல்றது ஒண்ணு இருக்கு அது மெதுவை விட மெதுவது குசு குசு புசுபுசுன்னு சொன்னார் என்ன கேட்டா இல்லைங்க கடைசி நேரத்தில் வச்சா லேசு அப்படின்னா அப்புறம் ஒருத்தர் வந்தார் அப்புறம் ஒருத்தர் வந்தார் இப்ப கடைசி புடிச்சு பார்த்தா தெரியுது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரைல இருந்து ஆறு வரைக்கும் ராகு காலம் ஒருத்தர் வந்து இந்த ரகசியத்தை சொன்னார் இது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரை இருந்து ஆறு வரைக்கும் ராகு காலம் அந்த நேரத்தில் நிக்கா நடத்த வேண்டாம் அது காத்தம் சொல்றாங்க இல்லையே நம்ம எல்லாம் இருக்க பகல் காலம் தானே அது ராவு காலம் இல்லையே அது எப்படி ராவு காலமாக ஞாயிற்றுக்கிழமை சோதனை காலம் எதவும் செய்யுமா லா தசுப்பு தகர் பயங்கியானத்தார் லா தசுப்பு தகர் பயங்கியானத்தார் காலத்தை ஏசாதீர்கள் ஏனென்றால் நான் தான் காலம் அல்ல சொல்லுகிறான் எந்த கடமையிலும் செய்யாத சகோதரர்களே நம்மகிட்ட இருக்கிற அதாவது நகௌசத் கெட்ட தன்மை முசீபத் நம்மகிட்ட இருக்கிற முசீபத் என்னங்க தொழுகாம இருந்தால் அது முசீபத் அல்லாஹ் சொன்னபடி நடக்காம இருந்தால் அது முசீபத் பாருங்க ஹதீஸ்ல வருது ஹதீஸ்ல பெரியார்கள் சொல்லியிருக்காங்க கை கழுவும் போது உது செய்யும் போது கை கழுவும் போது அல்லாஹுமே இன்னி அசலுக்கல் யும்ன ஒரு பறக்கத்தை வாவுது மிக்க என ஷூமி வல் கை கழுவும் போது என்ன வந்து பிஸ்மில்லாயி பாரா வில்லு திரசூ இல்லாயி யார் அவனுடைய பெயரால் ஆரம்பிக்கிறேன் உன்னுடைய ரசூல்லாவுடைய வீண்படி நான் இந்த காரியத்தை செய்கிறேன் பிறகு சொல்லணுமா அல்லாஹும் இன்னி அசலுக்கல் யும்ன நான் பறக்கத்தை கேட்கிறேன் யும்னுண்ட பறக்கத்து யும்ன் என்றால் அரபியில பறக்கத் மைமூன்று பேர் வச்சிருப்பாங்க அந்த மைமூன்று சொன்னாலும் பறக்கத் ஐமன்று பேர் வச்சிருப்பாங்க ஐமன்று சொன்னாலும் பறக்கத் அதுக்கெல்லாம் பறக்கத்துன்னு அர்த்தம் மைமூன்று சொன்னாலும் அதான் அர்த்தம் நம்ம ஊர்ல மைமூணு மைமூணு மைமூணு அது பறக்கத்து மாதிரி தெரியல வேற என்னமோ மாதிரி தெரியுது பேரை வச்சு ஒழுங்கா கூப்பிடுறது இல்லை அப்ப கொலுசுன்னு சரிங்களா அது இருக்கா நம்ம ஊர்ல இருக்கா இல்லைங்களாங்க இருக்குங்களா என்ன அர்த்தம் கொலுசனுக்கு காலில் போடுற கொலுசுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் குல்ஷன் பார்சியில குல்ஷன் அப்படின்னா பூங்கான் இருக்கும் சொல்லவே முடியாது நமக்கு முதல்ல காஃபே வராது ஏன்னா தமிழ்ல காதா இருக்கு கா இல்ல ஷீன் இல்ல அம்மா சமஸ்கிருதம் தான் ஷா இருக்கு தமிழ்ல இல்ல இப்ப போய் உம் குல்ஷன் பிவின்னு கூப்பிட போறோம் ஏன் அந்த பேரை வைக்கணும் அந்த பேரே வேண்டாங்களே வாயில வர்ற பேரை வச்சுட்டு போலாமே ஜைனபுடு வைங்க பரவாயில்ல வந்துடும் வாயில அது மாதிரி வாயில வர்ற பேரை வச்சுட்டு போங்களா ஹப்சான் வைங்க வாயில வந்துட்டு போகுது வாயிலேயே வராத பேரை வச்சுக்கிட்டு கொலுசுனு கொலுசுனு எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது இதெல்லாம் கேட்கும்போது பேரை பத்தி அன்னைக்கு கூட சொல்ல இன்னைக்கு ஞாபகம் வந்துருச்சு சொல்றேன் கை நல்லா அவத்தாலா சொல்ற விதத்துல நான் சொல்ல வந்தேன் உன்னு ஈமான் அல்லாவத்தான் நம்புற வேற எதையும் நம்ப கூடாது படியில முட்டிக்கிட்டாருங்க இவர் அஞ்சரை அடி படி அஞ்சடி நிலம் அஞ்சடி இவர் அஞ்சரை அடி முட்டாம என்ன செய்வாரு உள்ள வந்துட்டார் திரும்பி என்ன போலீங்களா முட்டிக்கிட்டேன் நல்ல நேரம் இல்லை வந்துட்டேன் சரி இங்கிட்டு செவத்த உடச்சு விடுறோம் போங்க இப்ப அதை பார்க்கலாம் நல்ல நேரமா இதெல்லாம் விளையாட்டா இல்லைங்களா அல்லாஹ் ஒரு கிண்ட செய்யலாம் இல்லையா இது அல்லாஹ் செய்கிறான் சும்மா நிலவுல போய் முட்டிக்கிட்டு நான் திரும்பி வந்துட்டேன் இதை விட அதிசயம் போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு அழுகிறேன்னு கொண்டாட்டிய அவ சொல்ற நீ போகும்போதானே எனக்கு தெரியும் நேத்தால நான் கேட்கறது நீ போகும்போதானே கேட்க முடியும் அப்படி போகும்போது எங்க கேட்கிற வந்த பிறகு வந்த பிறகு கேட்ட என்ன பிறகு போகும்போது கேட்டா ரெண்டு பேரும் சண்டை இப்ப இதுதான் கெட்ட நேரம் நீ உள்ள வந்ததுதான் கெட்ட நேரம் வெளியே போயிருந்தா ஒன்னா இருக்காது உள்ள வந்ததுதான் கெட்ட நேரம் வீணா வம்பு வேலைக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க போயிருக்கலாம் அப்படியே எங்க போறேன்னு கேட்கக்கூடாது இதெல்லாம் யாராவது சொல்லலாம் அல்லாவை நம்பாதவர்கள் இந்த உலகத்தினுடைய அடிமைகள் பணத்துடைய அடிமைகள் காசுடைய அடிமைகள் சற்றுடைய அடிமைகள் லுக்கியினுடைய அடிமைகள் தொப்பியினுடைய அடிமைகள் அவர்களே வாழ சொல்லட்டும் மூமிங்களே பழைய தருகிறோம் எங்கே செல்லுகிறீர்கள் போன குறுக்க போயிருச்சே அதை நம்புவதன் பக்கம் செல்கிறீர்களா சோதரத்து நிலவுல முட்டிக்கிட்டீங்களே அதை நம்புவதற்கு செல்லுகிறீர்களா எதன் பக்கம் செல்லுகிறீர்கள் அல்லாவை மட்டும் நம்புங்கள் வேறு யாரையும் நம்பாதீர்கள் ஒண்ணு இரண்டாவது கடமை தான் முத்தலாக்கான தொழுகை எவ்வளவு பெரிய கடமை தொழுகை தொழுகையில எங்கேயும் கூடாது இங்க ஒண்ணுதான் குனியணும் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல யாருக்கு முன்னாலே தலை கூடாது பணிவா நடக்கிறதுங்கிறது வேற பணிவு என்பது வேற தலை குனிவது என்பது வேற பணிவு என்பது வேறு தலை குனிவது என்பது வேறு பெருமை இல்லாமல் இருப்பதற்கு பெயர் பணிவு தலை குனிவது என்பது அடிமைத்தனம் நமக்கு அடிமைத்தனம் கிடையாது நான் இந்த உலகத்திலே செல்வந்தர்கள் ஜோபட காசு இல்லாமல் இருக்கலாம் எவ்வளவு பணம் இல்லாமல் இருக்கலாம் என்னுடைய மனதிலே அல்லாஹ் இருக்கிறான் என்னுடைய மனதிலே அல்லாஹ் இருக்கிறார் சாப்பாடு இல்லையே சாப்பாடு இல்லை என்னங்க ஆகும் கேட்கிறேன் சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும் சும்மா சொல்லுங்களேங்க என்னதாங்க ஆகும் ரொம்ப கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்டா என்ன ஆகும் சாப்பாடே கிடைக்கல நான் சொன்னேன் நேற்று பீரச்சிருக்கிட்டு இங்க படிச்சு அதை சொன்னேன் ஒரு அஜத் பயான் செஞ்சாரா அல்லா நமக்கு அல்லா சாப்பாடு கொடுப்பாங்க நீங்க கேட்காமலே எல்லாம் கொடுப்பாங்க இவரு போய் ஒரு பக்கம் காட்டு ஒரு ஆத்து பக்கம் போய் உட்கார்ந்துட்டாரு ஒரு ஓரத்துல மரத்துக்கடியில அது எல்லாரும் போற இடம் வர்ற இடம் அந்த காலத்துல அந்த காலத்துல போகும்போது வரும்போது கட்டி சாதம் கொண்டு வருவாங்க ஆத்து ஓரத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போயிடுவாங்க ஒரு ஆள் வந்தாரு கட்டி சாதத்தை அவிச்சாரு நல்ல வாசம் வந்துச்சு இவருக்கு மரத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாரு நல்லா சாப்பிட்டாரு சாப்பிட்டு ஆத்துல தண்ணி குடிச்சாரு காயத்தெல்லாம் அங்கே போட்டு போயிட்டாரு இவர் நினைச்சிட்டு இருக்காரு ஏடா அல்லா கொடுப்பான்னு சொன்னாரு அஜத்து இந்த ஆள் இந்த ஆளே சாப்பிட்டு போறாங்க நமக்கு கொடுக்கானாமே சரி அவரும் போயிட்டார் ரெண்டாவது ஆள் வந்தார் சரி இவராவது கொடுப்பாரான்னு நினைச்சார் அவர் அதே மாதிரி சாப்பிட்டு போயிட்டார் மூணாவது ஆள் வந்தாரு அவர் அதே மாதிரி சாப்பிட்டு போயிட்டார் இப்ப இவருக்கா பசியோ தாங்க முடியல நேரமெல்லாம் தாண்டிடுச்சு பசி தாங்க முடியல கடைசியில பார்த்தாரு நாலாவது ஆள் வந்து சாப்பிடும்போது மெதுவா அப்பதான் திரும்பி பார்த்தாரு நீங்க யாருங்கன்றாரு நான் இப்படி ஒரு ஆள் வழி போக்கணுங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க ரொம்ப பசி உட்கார் அடக வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாரு சரி அப்புறம் போய் சாப்பிட்டாரு ஆளா கொடுத்தா சாப்பிட்டாரு நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகிற அஜப்திட்டு போனார் அஜத்து எல்லாம் சொன்னீங்க ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களேன்றார் என்ன கணக்கணும்னு சொல்லலையே இதையும் சொல்லி இருக்கணும்ல நீங்க மாடு இருந்தா கிடைக்கும் கணச்சாலும் கொடுக்கல இருமனாலும் கொடுக்கல இருமி செத்தாலும் கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டான் அப்படி ஆள் இருக்காங்கல்ல அப்படி ஆள் இருக்காங்க ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம் மசனவியில மோலான ரூமி எழுதி இருக்கிறாங்க தீன் பேர் தீனி மீது நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கு எல்லாரும் நமக்கு எல்லாம் தீன் மேல ஆசை இருக்கு தீனுக்கா என்ன வேணாலும் செய்யாத்தையா தீனுக்கா சத்தம் போட சொல்லி பாருங்க நான் சொல்றேன் குரல் நினைச்சு கூடாது நாளை தக்பீர் அல்லா அக்பர் சத்தம் போட சொல்லுங்க பூரா இந்த குடல் இங்க வந்துடும் நாளை தக்பீர் அல்லா அக்பர் எல்லாம் முடிச்சு தோதரத்துக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க என்ன நாளை தக்பீர் அல்லா அக்பர் அது மாதிரி தீனு மேல எல்லா பிரியம் இருக்கு சத்தம் போட சொல்லுங்க அரே தக்பீர் அல்லா அக்பர் அரே தக்பீர் அல்லா அக்பர் எல்லாம் முழங்கால் இங்க வந்துடும் சரி ரைட்டு ஆனா தொழுகிற நேரத்துக்கு ஆளை காணும் சோழ தொழிலாளர்களுக்கு என்று சொல்லக்கூடிய உரிமை இல்லை சொல்லல முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஏதோ ஒரு பள்ளிவாசல் நான் இடிச்சிருக்கா வருத்தப்படுறோம் அந்த தேதி வந்தா வருத்தப்படுறோம் கவலைப்படுறோம் துக்கப்படுறோம் அப்படி ஆயிருந்திருக்க கூடாது அது இந்தியாவில் ஆயிருக்க கூடாது இந்தியா போல நாட்டிலே இது ஒரு பெரிய துரதிருஷ்டம் நிவர்த்தி செய்ய முடியாத துரதிருஷ்டம் நிவர்த்தி செய்ய வேண்டியவர்களே வலிதவழி போய் கொண்டிருக்கிற துரதிருஷ்டம் அல்லாஹ் தாலா யாரை எப்படி அழிக்கிறோமோ அப்படி அழிக்கிறதுக்குள்ள நேரத்தை உண்டு பண்ணுவான் அது வேற விஷயம் ஆனால் அந்த ஒரு பள்ளி கொஞ்ச நாள் தொழுகப்படாமல் இருந்ததுனால வந்த வினதான் அந்த முஸ்லீம்கள் இல்ல அதனால தொழுகிறது அதனால வந்த வினை இங்க பள்ளி இருக்கு சூழ்நாய் சொன்னார்கள் யார் தொழுகை விடுகிறார்களோ மண் தரக்க சலாத்த முத்தாமிதல் யார் தொழுகை விடுகிறார்களோ மக்கள் ஹதமத்தீன் அவர் வீணை இருக்கிறார் தொழுகை விடுகிறவர் அவர் ஒரு பள்ளியை இழுத்தார் நீங்கள் இஸ்லாத்தை இழுக்க இஸ்லாத்தை அழிக்கிறீர்கள் தொழுகாதவர்கள் நான் சொல்ல நம்ம நபி சொன்ன சகோதரர் அதுல சந்தேகப்பட்டா கூட ஈமான் போயிடும் الصلاة عماد الدين فمن أقامها فقد أقام الدين ومن تركها فقد هدم الدين யார் தொழுகை விடுகிறார்களோ தீனை இடிக்கிறார் ஆகினால் தொழுதாகணும் அஞ்சு நேரம் தொழுதாகணும் எந்த வேலையும் விடலாம் தொழுகைங்கிற வேலையை விடக்கூடாது சொல்றது இல்லைங்களா எனக்கு வேலை இருந்துச்சதுனால தொழுகலை அப்படி சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் எனக்கு தொழுகிற வேலை இருந்துச்சாக இந்த வேலை நான் செய்ய மாட்டேன் தொழுகிறது தான் வேலை மற்றதெல்லாம் வேலை இல்லை தொழுகிறது தான் வேலை தலை இல்ல இல்ல வேலை இல்ல செய்து பாருங்க அல்லாஹ் தால துனியாவிலே சுகமா வைப்பா பயண தலகவும் எங்கே போகிறீர்கள் தொழுகை விட்டுட்டா சொந்தடி போகிறீர்கள் ஜமாத்தை விட்டுட்டா சொந்தடி போகிறீர்கள் தீனில ஆக தூணாக இருக்கிற தொழுகை விட்டு விட்டால் நீங்கள் இன்பத்தை தேடி போகிறீர்கள் பயண தலகவும் எங்கே செல்கிறீர்கள் நீங்கள் போகிற போக்கு தவறான போக்கு நீங்கள் செல்லுகிற செல்லுகை தவறான செல்லுகை போகாதீர்களுக்கு சரி அடுத்தது மூணாவது அல்லாஹ் தால ஜக்காத் கடமையாகும் நோம்பு கடமையாகும் நோம்பு எப்படிப்பட்ட சோதரர்களை சுபகானல்லா சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இவ்வளவு ரசிக்கத்தக்க இவாதத்து அல்லாவுக்காக ஆனா நோம்புல இருக்கணும் அல்லாவுக்காக இருக்கணும் சாயந்தரம் முடிக்கிற கஞ்சி வடைக்காக இருக்கக்கூடாது அல்லாவுக்காக நோம்பு வைக்கிறது நான் பட்டினியா ரசூலுல்லாஹி வருஷம் பூரா அவங்க வச்சாங்க அத வருஷம் பூரா விட்டு விட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க வெறும் ரம்ஜான் வந்தாலும் தான் வைக்கிறது இல்லை இது கடமையான நோன்பு பாக்கி எப்பவும் நோம்பு வைப்பாங்க மாசத்துல அதிகமான நாட்கள் நோன்பு நோம்பு வச்சிருப்பாங்க நோம்புங்கிறது யாருக்கும் காண்பிக்க முடியாது யாரும் பார்க்க முடியாது பாதம் மத்த பாக்குறாங்க தொழுதா பாக்குறாங்க தர்மம் கொடுத்தா பாக்குறாங்க அஞ்சு செய்தா மத்தவங்க பாக்குறாங்க நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம் நம்ம நோம்பு வச்சிருக்கிறது யாருக்கு தெரியும் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் ஸ்டெலாஸ்கோப் வச்சு பாருங்க நான் நோம்பு வச்சிருக்கேன் தெரியுதா பார்க்க சொல்லலாம் வகுப்பில் வச்சு பார்க்கட்டும் நோம்பு வச்சிருக்கா இல்லையா இல்ல வேற அதை விட பெரிய டாக்டர் போய் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போய் இசிஜி e எடுத்து பார்க்கலாம் நோம்பு வச்சிருக்கிறோமா இல்லையா இல்ல அதை விட பெரிய டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் நோம்பு வச்சிருக்கிறோமா இல்லையா உலகத்தில் யாருமே அறிய முடியாத அல்லாஹுவன் தான் அறிகிறான் நோன்பு திருக்கிறவன் அறிகிறான் நோன்பா இல்லையா என்று ஆகையினால் இந்த நோன்புக்கு அல்லாஹு தாலா மிக பெரும் கூலி ரஜ்யான் என்று சத்தம் வைத்திருக்கிறான் அதனால இந்த நோம்போடு இழுத்து கூடாது இந்த நோம்புக்கு பிறகு எப்பவெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது நோம்பு வைக்கணும் அந்த நோம்புல ருசி அனுபவிக்கணும் இந்த கடமைகளை செய்தால்தான் நீங்கள் சரியான வழியிலே செல்லுகிறீர்கள் இல்லையானால் அல்லாஹ் கேட்கிறான் ஐநத்தது ஹபூன் மக்களே எங்கு செல்கிறீர்கள் மாணவர்களே எங்கு செல்லுகிறீர்கள் மனித மனிதாபிமானத்தை வளர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறேன் மகான்களே எங்கு செல்கிறீர்கள் ஐநத்தது ஹபூன் உலகமே நீ எங்கு செல்லுகிறாய் அமெரிக்காவே எங்கு செல்லுகிறாய் ஆப்பிரிக்காவே எங்கு செல்லுகிறாய் இந்தியாவே எங்கு செல்லுகிறாய் இங்கிலாந்து எங்கு செல்லுகிறாய் இதுக்குள்ள இந்த அர்த்தம் எல்லாம் இருக்கு நான் சொல்லல பயணத்தது ஹபு எங்கு செல்கிறீர்கள் அறிவை நோக்கி செல்கிறீர்கள் ஆபத்தை நோக்கி செல்கிறீர்கள் துன்பத்தை நோக்கி செல்கிறீர்கள் தொல்லை நோக்கி செல்லுகிறீர்கள் அதை விடுங்கள் இன்னஹா பைய ஹைன தகவூர் இன்னுவ இல்லா திக்ருலில் ஆலமி இந்த குரான் அல்லாஹ் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது இந்த குரானின் பக்கம் வாருங்கள் சாதத்தால எனக்கு உங்களுக்கும் இந்த நல்ல இரவுகளிலே இது மீதம் இருக்கிற சில இரவுகளிலே அல்லாஹுவையே நம்பி அவனுக்காக தொழுது நோன்பு வைத்து காத்து கொடுத்து அஜ்ஜு அஜ்ஜு செய்கிற காலத்தில் செய்து இனி வாழ்க்கை முழுவதும் இன்று மட்டுமல்ல நாளை மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் இந்த ஐந்து கடமைகளுக்கு இருக்கிற அத்தனை கடமைகளை நிறைவேற்றி வாழக்கூடியதாக இருந்தால் நம்மை ஆக்க வேண்டும் என்று வாசியை செய்து முடிக்கிறேன் வாசல் தாவானாய்